ஆகலத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் பட்டம் பதவிகள் சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும் அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்படும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே கொஞ்ச நேரம் உலகத்திலே கடைசி நேரம் கடைசி நேரத்திலே சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்திலே யாரும் கை கொடுக்க இருக்க மாட்டார்கள் தூகு பிழிக்கப்படும் குளிப்பாட்டுவார்கள் கபஞ்செய்வார்கள் செய்வார்கள் தொழிப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் அந்த புதைகுடியோ நெருக்கமான இறுக்கமான இடம் குடுபூச்சிகள் நிறைந்த இடம் அந்த இடத்திலே எம்முடைய காசி பணமோ பட்டம் பதவிகளோ சொத்து சோம்பலாலோ ஒன்றுமே செய்ய முடியாது அந்த இறுக்கமான நெருக்கமான புழுபூச்சிகள் உள்ள இடத்திலே அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஒன்றிருக்கும் என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய அச்சம் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் தொழக்கூடிய தொழுக ஓதக்கூடிய குரவான் செய்யக்கூடிய திக்கிரே செய்யக்கூடிய சதக்காக்கள் தான தர்மங்கள் மக்களோடு பழகக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்யக்கூடிய அதனுடைய நன்மைகள் இவைதான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வடதிலும் வலதிலும் இருந்து எமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய தியாமத்தில் மீசான் தராசை கனமாக்கி சிராத்தல் முஸ்தகீமை லேசிபடுத்தி இன்பகரமான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் சாலிகான் அமல்களும் தான் எனவே அற்ப சொற்ப லாபங்களுக்காக வேண்டி உலகத்துடைய இன்பங்களுக்காக வேண்டி எம்முடைய பொறுமதியான நேரத்தை வீணாக்கி விடாமல் எந்த அளவு ஆகரத்தின் பக்கம் திசை திரும்பி கவனம் செலுத்தி அமல்கள் இபாதத்துகள் திக்கிறுகள் திராபத்துகள் சிதக்காக்கள் நல்லமல்கள் ஈடுபட முடியுமோ அப்படியான நல்லமல்களில் ஈடுபட்டு ஆகரத்தை மௌத்துக்கு பின்னால் உள்ள உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் அவருடைய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லசு மகானுகுவத்தாலா இறக்கமுள்ளவனாக உள்ளவனாக இருக்கிறான் அடியார்களாகி எம்மோடு மிக இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் விசேஷமாக என் மீது அல்லாஹு சுபகானுகுவத்தாலாவை ஏற்றிருக்கிறோம் மறைவான விஷயங்களை நம்பியிருக்கிறோம் நாம் யாரும் அல்லாவை காணவில்லை நபியை காணவில்லை குரான் இறங்குவதை காணவில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதுதான் ஹக்கானது அதுதான் உண்மையானது கபருடைய வேதனையை காணவில்லை சொர்க்கத்தை காணவில்லை நரகத்தை பார்க்கவில்லை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே இப்படியாக கைபியத்தான மறைவான விஷயங்களை ஏற்று அல்லாஹு சுபஹானுபத்தாலா சொன்ன பிரகாரம் தொழுகையில் அமலில் விவாதத்தில் நோன்பு விக்கிரிகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படியான இந்த காரணத்தினால அல்லாஹு சுபஹானுபத்தாலா நமக்கு உயர் பதவிகளை தருகிறான் உயர் அந்தஸ்துகளை தருகிறான் நிதியமானவர்களே இந்த உம்மத்து கடைசி உம்மத்து ஆயுள் குறைந்த உம்மத்து இந்த காரணத்தினாலே ஆயுள் குறைந்ததாக இருந்தாலும் கடைசி உம்மத்தாக இருந்தாலும் முதலாவது சொர்க்கம் போகக்கூடிய உம்மத்து இந்த உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உம்மத்துடைய விசேஷமாக எங்களுக்கு சொல்லல்லாஹு அலைவசனுடைய உம்மத்தினர்களாக எனக்கு என்னுடைய அமல்களுக்கு பெரிய கூலிகளை வைத்திருக்கிறார் மற்றைய உம்மத்துகளுக்கு போன்றல்ல எங்களுக்கு அமல்களை நேசிப்படுத்தி தந்திருக்கிறார் உதாரணம் சொல்வதாக இருந்தால் சென்ற கால உம்மத்துடைய ஒரு நஜீஸ் பட்டுவிட்டால் அந்த இடத்தை வெட்டி வீச வேண்டும் ஆனால் எமக்கு கழுவி கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்து வைத்திருக்கிறார் இது போன்று ஏராளமான சட்டங்களிலே லேசிப்படுத்தி தந்திருக்கிறான் பிரயாணம் செய்கின்ற பொழுது அவனுக்கு ஜம்மு கசரி என்று சேர்த்து சுருக்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவம் செய்த இடத்துக்கு போய் தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவன் சவுதியிலே பாவம் செய்தான் அமெரிக்காவிலே பாவம் செய்தான் லண்டனிலே பாவம் செய்தான் நாட்டுக்கு வந்து அவன் தௌபா செய்து அல்லாஹிடத்திலே அழுது மண்டாடி துவா கேட்கிறான் இப்படியெல்லாம் ஏராளமான சலுகைகள் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த உம்மத்து தான் முதலாவது சொருகம் வகக்கூடிய உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த உம்மத்தை மற்றைய உம்மத்துகளோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான சலுகைகளும் அமல்களுக்கு சிறந்த கூலியும் அல்லாஹு சுபானுவத்தால் வழங்கி வைத்திருக்கிறார் ஆனால் ஆயில் குறைந்த உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த குறைந்த காலத்திலே கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுபானுவத்தாலா ஏராளமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவைகளிலே நாங்கள் மறந்து கட்டு விடக்கூடாது அதிகமானவர்கள் அதிலே மறந்து கட்டு அற்பமான சொற்பமான அழிஞ்சி போல கேவலமான காரூனுக்கும் நம்ரூதுக்கு கொடுத்தது போல் கொடுத்த அந்த செல்வத்தின் பக்கம் மோகம் வைத்து குறுகிய கால வாழ்க்கையிலே நிறைய அமல் செய்து கொள்ள வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்து உலகத்திலே பொதுபோக்காக வாழ்வதுதான் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த நிலைமை வந்துவிடாமல் இருப்பதற்கு அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் தகஜத்துடைய நேரம் மிக விசேஷமான நேரம் அல்லாஹ் அவனுடைய அருள் அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களே என்ன தேவை இருக்கிறது சொல்லுங்கள் என்று எம்மிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் அன்புக்குரியவர்களே ஏராளமான தேவைகள் இருக்கிற அவைகளை முறையிட்டு அல்லாஹிடத்திலே பெற்றுக் கொள்ள முடியும் அதே போன்று வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாக்கள் கபூர் செய்யப்படுகின்றது கண்ணியமானவர்களே இதே போன்று பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு சுபானுகத்தலா தந்து வைத்திருக்கிறார் அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் இதோ இருக்கக்கூடிய இந்த துல்ஹி மாதத்துடைய இந்த பத்து நாட்களும் மிக சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது சுபஹானல்லா அவருடைய ஒவ்வொரு கட்டமும் மிக சிறப்புக்குரிய கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியிருக்கிறோம் மாமின் மின் இந்த மாதத்தை கொண்டு வணக்கங்களுக்கு சிறப்பான நாட்கள் இருக்க முடியாது அந்த சிறப்பான நாட்கள் எந்த அளவு உண்டால் ஒரு பிடிக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களிலும் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருஷத்துடைய நோன்புடைய கூடி அவனுடைய பட்டோலியிலே பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மட்டுமல்ல பிரவாகு திருமதியுடைய அறிவிப்பு அந்த இரவுகளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு இரவுடைய அமல்களும் லைலத்துல் கதருடைய இரவிலே செய்யக்கூடிய அமல்களுடைய பிரமாணத்துக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் அவனுடைய பட்டோலையிலே பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இப்படியாக அல்லாஹு சுபஹானுவத்தாலா அவனின் பக்கம் நெருங்குவதற்காக எமக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்கி தந்திருக்கிறான் ரமலானுடைய காலம் என்றும் லைலத்து அதாவது கடைசி பகுதி ரமலானிலே கடைசி பத்து என்றும் இது போன்று வெள்ளிக்கிழமை என்றும் தகஜத்துடைய நேரம் என்றும் இதே போன்று துல்ஹிஜாவுடைய நாள் என்றும் இப்படியாக ஏராளமான சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கி அதிகமான கூலிகளை எமக்கு பட்டோலையிலே பதிவு செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆனால் நாமோ மறந்து கட்டவர்களாக அற்ப சொற்ப லாபத்தை துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் தொழுகைகளை கலா செய்து விடுகின்றார்கள் தொழுகையை இல்லாமல் ஆக்கிக் கொள்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே எத்தனையோ அமல்கள் குரான் ஓத வேண்டியது திக்ரு செய்ய வேண்டிய நேரம் இஸ்துகபார் செய்ய வேண்டிய நேரங்கள் குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரங்கள் அவைகள் அனைத்தையும் நாசமாக்கிவிட்டு அற்பமான அந்த துணியாவை தேடுவதிலே என்னுடைய கால நேரங்களை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகரத்தை மலர்ந்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான நிலைமையிலே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நான் எத்தனை வருடங்கள் வாழ்ந்துவிட்டு ஆமார் உம்மத்தி சித்தி நிலா சபையின் அறுபது எழுபது வருஷம் வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அறுபது வயசாகிவிட்டதா இப்பவும் என்னுடைய ஆசை போகவில்லையே அங்க பில்டினும் இங்க பில்டினும் அங்க காணியும் இங்க காணியும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறதே அதாவது பச்சளை நூந்துட்டதோ மஞ்சள் பேக் பத்துதி வாழ்க்கையில அறுபது வயசாகிட்டுதா இப்பொழுது பச்சை லைட் மஞ்சள் பல்ப் பத்துது எந்த கட்டத்தில் சிவப்பு பல்ப் பத்தும் என்று தெரியாது எனவே மின் சஹீஹின் மாத்தமின் கயிறு இல்லத்தின் வக்கம்மின் சஹீஹின் மாத்தமின் வயிறு இல்லத்தின் எத்தனையோ திடகாத்திரமானவர்கள் வாக்க சாட்டமானவர்கள் எந்த நோயும் அற்றவர்கள் திடீரென்று மௌத்தாகி விடுகின்றார்கள் மின் அலீனின் வக்கம்மின் சத்தீமின் ஆசஹீனமின் அத்தகர் எத்தனையோ நோயாளிகள் இப்ப மௌத்தாகுவாங்க இப்ப மௌத்தாகுவாங்க என்று சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆரோக்கியமானவர்கள் திடகாத்திரமானவர்கள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு திடீரென்று அங்கே மூத்தாகி போகிற காட்சிகளை பார்க்கிறோம் எனவே மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி எத்தனை கோடி சொத்துகள் சேர்த்தாலும் சரி திடீரென்று போயிட்டால் அமல் இல்லாம போயிட்டா விவாதத்து இல்லாம போயிட்டா ஹலால் ஹராமான முறையில பேணுதல் இல்லாம ஹலால் ஹராம்கள் பேணுதல் இல்லாம போயிட்டோம்டா எங்கேயோ இருந்து வார மருமகனும் எங்கேயோ இந்த வர மருமகளும் அதுல சந்தோஷம் கொடுவாங்க கொண்டாடுவாங்க இவரு தக்காத்த சரியா கொடுக்கல நல்ல மல்கள்ல ஈடுபடல விவாதத்துகள்ல ஈடுபடல பாவம் கஷ்டப்பட போறாரு கபர்ல வைத்து வேதனைப்பட போறாரு முடிவே இல்லாத ஆகிரத்துல நஷ்டமடைய போறாரு எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த சிந்தனைய நாம் ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த அமல்களை உமர் ரவியல்லாக அவர்கள் தூக்கத்திற்கு போகும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் ஹாசிபு நப்ச பார்த்து சொல்வார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நப்சில விசாரிப்பார்கள் இன்றைக்கு இந்த அமல்கள் குறை செஞ்சாய் இன்றைக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கிறாய் இந்த நப்சத்தை கேட்டு பாவங்கள் நடந்திருந்தால் சௌபா செய்துட்டு தான் தூங்குவார்கள் எத்தனையோ தூங்க போனவர்கள் தூக்கத்தோடு அவர்களுக்கு அப்படியே மௌத்து வந்துடுது காலையில மையத்தை தான் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எனவே அந்த நிலைமை இந்த ஹார்ட் இழவைக்கு நின்றுட்டா எங்க பெசர் கூடிட்டா நரம்பு வெடிச்சிட்டா எனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுரும் எனவே எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது எனவே நான் அமல் செஞ்சு கொள்ளணும் சௌபா செஞ்சுட்டு தூங்கணும் இஸ்திகபார் செஞ்சுட்டு தூங்கணும் இந்த அமல ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும் கடையில வியாபாரத்தை செக் பண்றது போல அதை விட பல மடங்கு எந்த அமல்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு நான் தூக்கத்துக்கு போகணும் எந்த ஒரு சிந்தனையைத்தான் உமர் எல்லாம் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த தில்ஹஜாவுடைய நாட்கள்ல ஒரு சிறந்த சந்தர்ப்பம் அன்புக்குரியவர்களே சென்ற சென்ற சில மாதங்களுக்கு முன்னால கோவிட் நைன்டீனுடைய அந்த தாக்கத்தை தாக்கி குடிச்சேலாம எத்தனையோ கடைகள் மூடப்பட்டு கௌபத்துள்ளா மூடப்பட்டு பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டு வியாபார ஸ்தலங்கள் ஃபேக்டரிகள் கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டு மிகவும் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருந்தோம் ஏதோ நோம்பில நிறைய சதக்காக்கள் கொடுத்தோம் அமல்கள் ஈடுபட்டோம் தகச்சத்து தொழுதோம் செஞ்சி அல்லாஹிடத்தில் அழுதி அந்த நிலைமையை சீராக்கினோம் திரும்ப அது வந்து கொண்டிருக்குது ஆபத்தான நிலைமை இரண்டாவது சட்டம் பாருவது நல்லதல்ல ஆபத்தான நிலைமை எனவே அந்த ஆபத்தில் இருந்து பாதுகாக்கணுமா சிறப்பான நாட்கள் இருக்கிறோம் அதிகமான துவாக்கள்ல விவாதத்துகள்ல தகஜத்துகள்ல ஈடுபட்டு நாட்டுடைய சட்டத்தை முழுமையாக சுகாதாரத்துறையுடைய சட்டத்தை முழுமையாக நாங்க பின்பற்றி செயல்பட்டு இந்த உம்மத்துக்கு இந்த நாட்டுக்கு சமூகத்துக்கு ஆபத்துகள் வந்து விடாம நாங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருத்தரும் முயற்சிப்போம் அதே போல அல்லமுள் ஐயாமி இந்தல்லா அல்லா இடத்துல ஆக சிறந்த நாள் தான் யவுமுன் நகர் நகருடைய நாள் அதாவது பெருநாளுடைய நாள் மிக அறுப்புடைய நாள் எனவே அந்த நாளை எந்த அளவு எந்த அளவுக்கு உள்கியாக்கள் கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு உள்கியாக்கள் கொடுப்பதற்காக முயற்சி செய்வோம் அந்த கொடுக்கக்கூடிய உள்கியாக்கள் எந்த அளவுண்டா அதனுடைய கொம்பு அதனுடைய முடிகள் அதனுடைய எலும்புகள் அனைத்தும் நாளைய கியாமத்தில மீசான் தராசில நிறுக்கப்படும் என்று சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சுராத்தல் முஸ்தீமில கடப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய உள்கியா எங்களுக்கு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டினார்கள் ஏராளமான வழக்கத்துகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு முடியும் நாளைய கியாமத்தில நன்மையாக எங்களுக்கு வந்து சேரும் என்பதை சொல்லல்லாக அலைவு செல்லம் சொல்லி காட்டினார்கள் அதே போல சிறப்பான திறம்தான் வார வெள்ளிக்கிழமைக்கு அரபாவுடைய நோன்பு வாயில் இருக்கும் அந்த அரபாவுடைய நோன்பு முன்னால ஒரு வருஷம் பின்னால் ஒரு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் சொல்லல்லாக அலைவு செல்லம் எனவே அந்த அரபாவுடைய நோன்பையும் பிடித்து வரக்கூடிய பெருநாள் தினத்தில அதிகமான உள்கையாக்கள் கொடுப்பதற்கும் வல்லவன் அல்லா அருள் புரிவானாக நல்லமல்கள் செய்து ஆகிரத்தின் பக்கம் திசை திரும்புவதற்கு வல்லவன் அல்லா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக எம்மை பொருந்திக் கொள்வானாக சிறப்பாக இந்த நாட்களை நல்ல இபாதத்துகளை கழிப்பதற்கு யாழ் அனைவருக்கும் அருள் புரிவாயாக வாகவ தவான